بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد وقد قال الله تعالى في محضر التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوموا إلى الله توبة نصوحا عسى أن يكفر عنكم سيئاتكم ويدخلكم جنات تجري ويدخلكم جنات تجري من تحتها الأنهار صدق الله ஆரம்பமாக ஏகவல்ல நாயம் அல்லாஹுக்கு சுபகானவத்தாலாகவே போற்றி புகழ்கிறேன் அவனால் அனுப்பப்பட்ட திருத்தூதர் முகமது முஸ்தபா அஹமது மீது என்றென்றும் சலாமும் சலவாத்தும் கூறுவானாக என்று பிரார்த்தனை செய்கின்றேன் அதே போல் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சுகாபாத்தில் அன்னாரின் குடும்பத்தார்கள் தோழர்கள் பிள்ளையார்கள் சாதியுங்கள் உலகம் அழியும் வரையில் வாழக்கூடிய இறை நேசர்கள் ஆண்கள் பெண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது அப்பா சதாவும் செலவாம் கூறுவானாக இல்லத்தில் நித்திமாவுடைய நிகழ்ச்சியில் அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே அன்பு சகோதரர்களே எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நேரங்களிலும் உங்களை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அதே போல் உங்களை ஒரு தினம் மரணிக்க செய்யக்கூடிய மௌப்பாக்கக்கூடிய அம்மாவுமே பயந்து அஞ்சி தகுவா செய்து எனக்கும் பாருங்களுக்கும் மத்திய சேனும் நல்லதிலே கட்டளையை நாமகம் செய்து கொள்கிறேன் மனிதர் தப்புவாவுடன் பிறன் வாழ்ந்து அதே நிலைமையில் மரணம் அடைகிறார் உலகத்தில் சந்தோஷமான நிலைமைகளை கண்டுகொள்வார் மரண நேரத்திலும் மரணத்திற்கு பின் மரண நேரத்திலும் மரணத்திற்கு பின் குதூகலமான சந்தோஷமான நிலைமைகளை அடைந்து கொள்வான் குதூகலம் நிறைந்த சொர்க்கத்திற்கு போன லோகத்திற்கு தகுதியான மனிதராக மாறி விடுவான் நம் அனைவர்களையும் உண்மையான முத்தமிகள் கூட்டத்தில் சேர்த்தறிவானா கனியமான சகோதரர்களை கனவான்களே உலகத்தில் நாம் ஒரு வாழ்க்கையை அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்வுடைய முடிவு அது மௌத்து மரணம் மௌத்தோடு இந்த வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி கிடைத்து விடும் இந்த வாழ்க்கை முடிவுக்கு விடும் மரணத்துக்கு பின்பு என்ன நடைபெறப் போகிறது மறு உலகத்துடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது ஆசனாவுடைய வாழ்க்கை அதை ஆரம்பமாகிறது கண்ணியமானவர்களே இந்த வாழ்க்கை எப்பொழுது முடிவடையும் அல்லா சொல்லுகிறார் வளர்த்த தெரியும் சொல்லி அருகில் சமூகம் எப்பொழுது எந்த இடத்துல மௌத்தாகுவீங்க என்கிற செய்தி உங்களுக்கு தெரியாது எப்பொழுது மௌத்து வரும் ஒவ்வொரு மனிதனுடைய அஞ்சலும் அது முசம்மா அது முடிவு செய்யப்பட்டு விட்டது இல்ல அகலின் முசம்மா குறிப்பிடப்பட்ட ஒரு தவணைக்காக நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம் கண்ணியமானவர்கள் அது எவ்வளவு காலம் என்பது யாருக்கும் தெரியாது எப்பொழுது எந்த இடத்துல நான் நோக்காகுவேன் என்கிற செய்தி அது அல்லா வைந்தவோ மசாசிகளுடைய மறைவான விடயங்களுடைய தேர்வுகோல் அல்லாஹுடைய கையில் அல்லாஹுக்கு தெரியும் அதை எழுதி வைத்திருக்கிறான் முடிவு செய்து முடிவு செய்து விட்டான் அல்லாஹ் கண்ணியமானவர்களே இந்த விடயத்தை அமைதியாக நாம சிந்திக்கும் பொழுது அல்லாவுடைய நான் முதல் அது எந்த உள்ளத்துல உறுதியாகிறது இமானில் ஒரு யக்கீன் ஒரு உறுதி உண்டாகிறது கண்ணியமானவர்களே உலகத்துல மௌத்த நாங்க பார்க்கிறோம் செல்வத்தோடு வாழ்கிறோம் நான் ஒரு நினைக்கிறேன் ஒரு மூணு நாளைக்கு முன்னால மரணமான ரெண்டு குழந்தைகளுடைய தாய் ஒரு சின்ன வயது ஒரு ஒரு அர்த்தமான ஒரு ஒரு ஆபரேஷன் ஒரு இருபது நிமிஷம் அந்த ஆபரேஷனுக்கு தேவைப்படும் கண்ணியமானவர்கள் உள்ள போகிறார்கள் ஆபரேஷனுக்காக வேண்டி கணவன் காத்திருக்கிறார் ஒரு ஹாஃப் அன் அவர்ல இவரை நாங்க டிக்கெட்டை வெட்டி தந்துள்ளோம் பெரிய விஷயம் இல்லை சின்ன சப்ஜெக்ட் கண்ணியமானவர்களே அந்த அந்த ஒரு ஊசி அடிக்கப்படுகிறது அவ்வளவுதான் கண்ணியமானவர்களே ஊசியுடைய முடிவும் அந்த சகோதரிக்கு அந்த தாய்க்கு நோக்கு வந்து விட்டது கணவர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் ஒரு நாற்பது நபர்ல நான் மனைவியை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு போவேன் குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறார்கள் உமாவை தேடிக் கொண்டிருக்கிறது உமாவுடைய அஞ்சல் முடித்து விட்டது கண்ணியமானவர்களே இது போல பல நூறு பல ஆயிரம் சரித்திரங்கள் சம்பவங்களை சொல்லலாம் படிப்பினர்களும் படிப்பினர்களும் மௌத்து அது எப்ப முடிவு செய்யப்பட்டிருக்க பொழுதோ அப்பொழுது நடைபெறும் ஆனால் எனக்கு தெரியாது அல்லா சொல்றான் சமூகம் எந்த மண்ணுல இந்த இடத்துல மௌத்து வரும் என்கிற செய்தி தெரியாது கண்ணியமானவர்களே மௌத்துக்கு பின்னால் ஆகராவுடைய வாழ்க்கை இந்த இன்றைக்கு நாம தவறு செய்கிறோம் தப்பு செய்கிறோம் குற்றம் செய்கிறோம் இதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னா பற்றி உள்ள நம்பிக்கையில குறைபாடுகள் மௌத்துக்கு பொறுப்புள்ள வாழ்க்கையை பற்றி எங்களுக்கு ஒரு எக்கீன் இல்லை உறுதி இல்லை மரணத்துக்கு பின்பு வாழ்க்கை இருக்கிறதா என்று கேட்டால் அது ஒரு டவுட்டான சந்தேகமான பதில்கள் உள்ளத்திலிருந்து எழும்புகிறது கண்ணியமானவர்களே நாம் எப்பொழுதுமே ஒரு எத்தீன் ஒரு உறுதியை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் குணமாக்கல் அழகி தேர்தல் அல்லா கேட்கிறார் அப்படி நான் சக்கும் பாக்கினிஸ்தமாவாக்கி வந்தால் வானங்கள் பூமிகளை படைத்த அப்பன் உங்களுக்கு சந்தேகமா அல்லா இருக்கிறானா என்று உங்களுக்கு சந்தேகமா وإن كنتم في ريب من البعث மௌத்துக்கு பின்னாடி வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு சந்தேகமா தெரியமானவர்கள் நல்ல கேள்விகளை கேட்டு விளங்கப்படுத்த சொல்லமா உழைக்கும் சங்கம் நல்ல கர்மங்களை ஞாபகப்படுத்தும் பொழுது சொன்னார்கள் மக்களை உண்மையில் இல்லாகி வரையவும் இல்லாதீர்கள் யார் அல்லாதையும் மரணத்திற்கு பின்புள்ள வாழ்க்கையையும் நம்புகிறார்களோ ஏற்றுக்கொள்கிறார்களோ எத்தீனோடு உறுதி கொள்கிறார்களோ அவர்கள் இந்த நல்ல அமலை செய்யட்டும் என்று சொன்னார்கள் எத்தனையோ நல்ல அமல்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு சொன்னார்கள் யாருடைய உள்ளத்தில் அல்லாஹுவை பற்றியும் மரணத்திற்கு பின்புள்ள வாழ்க்கையை பற்றியும் எங்கே நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் இந்த அமலை செய்யட்டும் என்று இந்த உதயங்களை நம்ம உள்ளத்தில் ஆழமாக பதிய வாழ்கிறோம் எப்படியோ வாழ்க்கையை கழிப்போம் என்ற நோக்கத்தில் வாழ்கிறோம் ஒவ்வொருவரும் நிம்மதிகள் பேசக்கூடிய நானும் எந்த நடிப்பை பற்றி யோசிக்கிறேன் எந்த வாழ்க்கை எந்த பார்வை எந்த பேச்சு எந்த கேள்வி எந்த உள்ள பாவனங்கள் அதே போல ஏத வியாபாரம் குழுக்கள் வாங்கல் பொருளாதார மேம்பாடு குடும்ப வாழ்க்கை சமூகத்தோடு சேர்ந்திருக்கிற அந்த வாழ்க்கை இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக நாம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நான் ஒரு உங்களோட கேள்வி உங்களோட பார்வை உங்களோட சிந்தனையின் மூலமாக வெளிப்படக்கூடிய விடயங்கள் ஒவ்வொன்ற பத்தையும் அவன் அவங்கள்ட்ட கேட்பான் ஒவ்வொன்ற பத்தையும் எப்படி பார்க்கிறேன் நான் எப்படி எங்க கேள்வி எங்க காலை எங்க யூஸ் பண்றேன் நான் எங்க நான் பாவிக்கிறேன் என்ற பேச்சு கனிமான சகோதரர்களை கனவாக்கிறேன் அல்லா சொல்றதா ஒவ்வொருவரும் உங்களை நல்லவர்கள் நினைக்க வேண்டாம் இன்னைக்கு என்ன பார்வையில நான் நல்லவன் நான் சிறந்தவன் நான் உயர்வானவன் அல்லா சொல்றான் பகுவான சிவனி தப்பா யாரு யாருக்கிட்ட தப்புவா இருக்குது என்கிறது நமக்கு தெரியும் இன்னமாக இலா உங்களோட கருவுக்குள் இருக்கிற எல்லாத்த பார்க்கலாம் உன் கல்வுக்குள் என்ன இருக்கிறது எந்த அளவுக்கு பக்குவா இருக்கிறது எந்த அளவுக்கு அச்சம் இருக்கிறது கண்ணியமான சகோதரர்களே ஒவ்வொரு விடயமாக அமைதியாக நீங்கள் உங்களோட லைஃப் உங்களோட வாழ்க்கையை பற்றி யோசனை பண்ணிப்பாங்க அம்மா ரதியெல்லாம் தானாகும் அவர்கள் ரசூலெல்லாம் செல்லதா இருக்கிறார்கள் ஒவ்வொரு விடயமாக கல்வியா பண்ணினார்கள் ஒவ்வொரு விடயமாக எத்தனையோ விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன் ஆனால் நேரம் இடம் கொடுக்க மாட்டேன் அல்ல நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக அல்லாத அனைவர்களையும் ஏற்றுக்கொள்வானாக வசலம் அவங்கள்ட்ட ஒரு ஒரு சகோதரிய பற்றி விசாரிக்கப்படுகிறது யார சூழல்லாம் இம்மாக்குள் தத்துவம் உணமாரவா தப்பும் உலகிடமா இரவெல்லாம் நோம்பு நோக்குகிறார்கள் இரவெல்லாம் நின்று வணங்குகிறார்கள் பகலில் நோம்பு நோக்குகிறார்கள் தப்பும் உணமாரவா தப்பும் உலகிடமா பகல்ல நோம்பு நோக்குகிறார் இரவேல நின்று வணங்குகிறார்கள் ரொம்ப நல்ல அழகான பெண்மணி இவ்வாதத்துள்ள பெண்மணி இப்படிப்பட்ட அமலில் பேரல்லாத ஒரு பெண்மணி ஆனால் வப்பூதி யாரா அந்த பக்கத்து வீட்டில் உள்ளவர்களுக்கு அநியாயம் செய்கிறார் பக்கத்து வீட்டுக்காரரோடு இவர் ஒற்றுமையாக சந்தோஷமாக இல்லை பக்கத்து வீட்டாளர்களுக்கு இவர் உபகாரமாக இல்லை துரோகம் செய்கிறார் அநீதி செய்கிறார் இவரை பற்றி யார சூழல்லாம் என்ன சொல்லுகிறீர்கள் சொல்லலாம் வழிகிறார்கள் அந்த சகாபாக்களுக்கு சொன்ன பதில் அவர் ஒரு நல்ல மாதிரி பண்ணாங்க அவர் ஒரு நரகத்தில் உள்ளவர்கள் இது மகாபாக்களுக்கு சதவாரிய செல்லம் செய்த கல்வியா எவ்வளவுதான் நாங்க நல்ல அமல்களை செய்தாலும் இந்த இடத்துல கேட்ட ஒரு தவறை ஒன்று கேட்ட பிழை நிறுத்தமண்டா நான் ஒரு அல்லாத கோபத்துக்கு ஆளாகி விடுவேன் கனிமான சகோதரர்களை கனவாக்கிறேன் இப்படி நிறைய விடயங்களை நாங்க அந்த சகாபாக்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறேன் அவர்களுடைய வாழ்க்கை இதுல ஒவ்வொரு விடயமாக இதுல நான் அடுத்தவர்களோடு அடுத்த நீத்தாரோடு நடந்து கொள்றதுல சில மிஸ்டேக் ஏற்ற நடிப்புல ஏற்ற வாழ்க்கையில ஏற்ற வெற்றியில எவ்வளவு தடைய ஒரு முட்டுக்கட்டையை உண்டாக்குது கண்ணியமான சகோதரர்களே இப்படி ஒவ்வொன்றாக சரி நாங்க வியாபாரத்தில் எவ்வளவு தவறு செய்கிறோம் எவ்வளவு பிழை செய்கிறோம் ஏமாத்துகிறோம் குழுக்கள் வாங்கல அடுத்த வந்த பணத்தை நாங்க சொந்தமாக்கிக் கொள்றோம் அடுத்த வந்த சாமான எடுத்துட்டு பணத்தை கொடுக்காம இருக்கிறோம் எவ்வளவு மோசடி நடக்குது எவ்வளவு மோசடி சில நேரம் இந்த மோசடிகளோடு நாங்க நல்ல கர்மங்களே செய்யலாம் உமாவுக்கும் போகலாம் அஜிக்கும் போகலாம் தான தர்மங்கள் செய்யலாம் குடும்பம் கொடுக்கலாம் ஆனா நான் ஒரு பெரிய மோசடி செய்திருக்கிறேன் கண்ணியமான சகோதரர்களே இந்த நலவுகளை கூட அந்த மோசடி அந்த தீமை அந்த பாவம் மிகைத்து விடுவது நான் எனக்காக பேசுகிறேன் ஏந்த சந்தேகத்திற்காக அது நல்லா உங்களுக்கும் லாபங்கள் கைதிகள் உண்டாக்குவானா கண்ணியமான சகோதரர்களே குடும்ப உறவுகள் என்று சொல்லும் பொழுது வாப்பம் அவுத்து சொத்துக்களை எப்படி நாங்கள் பங்கு வைக்கிறது நாங்க மூத்த உள்ள மக்கள் எல்லாம் சின்ன சின்ன குழந்தைகள் ஏந்த இஷ்டத்துக்கு எனக்கு அதை பங்கு அப்படி அப்படிதான் எந்த இஷ்டத்துக்கு அதை நான் பங்கு வைக்கிறேன் சொந்தமாக்கிக் கொள்கிறேன் இது இந்த முக்கம் பயங்கரமானது அனாதவருடைய சொத்துக்களை அபகரிப்பது அநாதகளுடைய சொத்துக்களை அநியாயம் செய்வது அநாதகளுடைய சொத்துக்களை சூறையாடுவது ஆனால் அது இருபது வருஷத்துக்கு முன்னால அது முப்பது வருஷத்துக்கு முன்னால அதை நான் செய்யல அது ஏத வாப்பட்ட தவறு இன்றைக்கு நான் அனுசரிக்கிறது வாப்பட்ட சொத்து ஆனா வாப்பக்கு உழைத்த சொத்தல்ல அது மாப்பிள தந்தைக்கு போக வேண்டிய சொத்து மாப்பிள நாடாவுக்கு போக வேண்டிய பகுதி ஏந்த மாப்பிள எடுத்துக் கொண்டிருந்தால் எனக்கு கொண்டு வந்திருக்கிறது நான் யூஸ் பண்ணுவது ஹராம் கண்ணியமானவர்கள் அது விஷயம் தெரிகிறது புரிகிறது ஆனாலும் மனத்தனமாக இருக்கும் என்ன காரணம் என்று சொல்லும் பொழுது ஆகிறாட பயம் இல்லை அச்சம் இல்லை கண்ணியமான சகோதரர்களே அந்த சனாபி மூணு இன்னைக்கு நாம துவா கேட்கிறோம் கபூலாகவில்லை இதுதான் மக்களுடைய அதிகமானவர்களுடைய கேள்வி துவா கபூலாகவில்லை துவா கபூலாகி சந்தேகம் மார்க்கத்தில சந்தேகம் தீனில சந்தேகம் அல்லாஹூல சந்தேகம் அதில் நான் துவா கேட்டேன் உம்ரா செஞ்சு துவா கேட்டேன் உருவா கொடுத்தேன் நான் தான தர்மங்கள் குறித்து துவா கேட்டேன் கபூலியத்தில் துவா கொடுக்க விசாரிச்சிட்டேன் கண்ணியமான சகோதரர்களின் கனவாக்களே அந்த மூணு சகாபாக்கள் வெளியெல்லாம் மூணு ரசோலுல்லாவை செல்லதாக இருக்கிற சகாபாக்களை தண்ணீர்த்து செய்யும் பொழுது முந்தைய காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார்கள் அதுல மூணு சகோதரர்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு குறைக்கோள் நுழைந்தார்கள் இஸ்திராவுக்காக வேண்டி அப்போது பாராம் கல்லு குகையுடைய வாயிலை அழைத்து விட்டது குகையுடைய வாயல் அதுல நான் உண்ட மக்கள் சொல்றேன் மூணு பேரும் முடிவு செய்தார்கள் இப்ப துவா கேட்போம் அல்லாதான் இதுக்கு பதில் சொல்லணும் இந்த கண்ணை எங்களால் அகற்ற முடியாது அல்ல மூணு பேருடைய துவாவையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறத விட நான் ஒராயிரம் துவாவை ஞாபகப்படுத்துறேன் நேரத்தை கருத்துல போட்டு அதுல ஒரு புறான் துவாக்கி இருக்கிற யார் தான் ஏழ சாட்சாவுடைய மகன் அழகானவர் என் மனதுக்கு ரொம்ப விருப்பமானவன் நான் அவளை அடைய வேண்டும் என்றுதான் ரொம்பவும் ஆசை வைத்தேன் அவளை அடையோம் சந்தர்ப்பம் கிடைக்கும் ஒரு நாள் அந்த சாச்சாவுடைய மகளுடைய பகுதியில பஞ்சம் என்ன கிட்ட உதவி கேட்டு வருகிறார் நல்ல சந்தர்ப்பம் கஷ்டமான நிலைமையில வருகிறார் உதவி கேட்டு நான் சொன்னேன் நான் உனக்கு உதவி செய்வேன் ஆனால் என்னோடு ஒரு தவறை நீ ஈடுபட வேண்டும் இன்னொரு ஒரு பாவத்தை செய்வதற்கு சம்மதப்படுகிறது நூத்தி இருபது பொக்காட்சிகள் நூத்தி இருபது நீங்கள் தருகிறேன் அந்த சகோதரியும் நிர்பந்தமான சூழ்நிலை பஞ்சம் பட்டியலில வாழக்கூடிய நிலைமையில உதவி கிடைத்து வந்தது ஆனால் ஒரு பாவத்திற்கு சம்மதமாகிறது அவளும் சம்மதித்து விட்டார் நூத்தி இருபது பொக்காட்சிகள் கிடைத்துள்ளது இப்பொழுது நூத்தி இருபது பொக்காட்சிகள் கிடைப்பதாக வாக்குள்ளது இப்பொழுது பாவம் நடைபெற போகிறது சகோதரன் ஆசையை பூர்த்தி செய்ய போகிறான் அந்த ஆசையை பூர்த்தி செய்கிற ஆரம்ப நேரம் அந்த சகோதரி சொல்லுகிறார்கள் சகோதரனே அல்லாஹ் பயந்துவோம் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அல்லாஹத்தில் குற்றவாளிகளாக ஆகிவிடுவோம் இத்தப்பில்லா அல்லாஹை பயந்து கொள் யாவா அந்த சகோதரி இத்தப்பில்லா அல்லாஹை பயந்து கொள் என்று சொல்ல பொழுது நான் அந்த பாவத்தை விட்டு விட்டு உன்னுடைய பயத்தின் காரணமாக அச்சத்தின் காரணமாக உன்னுடைய பயத்தின் காரணமாக யாழ்வா நான் அந்த பாவத்தை விட்டது உனக்காக உன்னை பயந்ததற்காக அந்த நூத்தி இருபது காட்சிகளையும் நான் அவருக்கு சந்தோஷமாக கொடுத்து விட்டேன் பாவம் செய்யவில்லை உன்னை பயந்ததற்காக யாழ்தான் இந்த கல்லை எங்களுக்கு அகற்றுவாயாக துவா கேட்டார்கள் துவா உடனடியாக பொருளாகிவிட்டது இது புகாரில் வரக்கூடிய ரிவாயத்து உடனடியாக துவா கமுனம் மூணு பேரும் துவா கேட்க கட்டம் கட்டமாக கல்லை நகர்ந்தது மூணு பேரும் வெளியே வந்து விட்டார்கள் கண்ணியமான சகோதரர்கள் எல்லாம் இன்றைக்கு எங்களது துவாக்கள் கபூலாக இல்லாத காரணம் ஒவ்வொருவரும் அமைதியாக சிந்தனை பண்ணணும் எங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு பிழை இருக்குது அல்லா மன்னிக்க கூடியவன் சௌபா இல்லாமலே மௌத்து வந்துடுமோ தெரியாது சௌபா இல்லாத நிலையில மௌத்து வந்து விடுமோ தெரியாது மௌத்து ரொம்ப வேகமாக வந்து கனிவான சகோதரர்களே நான் மௌத்தா மௌத்தாக நேரம் அடுத்தவர்களுக்கு அநீதி செய்தவனாக பிழை செய்தவனாக தப்பு செய்தவனாக நான் மௌத்தாக மாற்றி சௌபாவோடு மௌத்தாக்குவேன் தூய்மையானவும் அழகானவும் சொல்லி அவனை பயந்து இறங்கியத மௌத்தாகிறார்களோ மலக்குமார்கள் மௌத்துடைய இடத்துல வருவார்கள் உற்சாகப்படுத்துவார்கள் எப்படிப்பட்ட மௌத்த நான் போகிறேன் அடுத்தவர்களை பார்க்க வாங்க ஒவ்வொருவரும் ஏத வாழ்க்கைய சிந்தனை பண்ணிப்பாங்க நான் எப்படி வாழ்கிறேன் நான் எப்படி ஏந்த உறுப்புகள் ஏந்த உடம்பை யூஸ் பண்றேன் என் குடும்பத்தை எப்படி வழிநடாத்துகிறேன் ஏத வியாபாரத்தை நான் எப்படி செய்து கொண்டிருக்கிறேன் நான் எப்பொழுது தூய்மையாகுவது எப்பொழுது நான் என்னை சீராக கொள்வது இன்றைக்கு நாம் எல்லாரும் அடுத்தவங்க குறைய பார்க்கறதுக்கு நல்ல விருப்பம் அடுத்தவங்க தவற பார்க்கறது ரொம்ப இல்லம் அடுத்தவங்க குறையை இந்த கண்ணுக்கு காட்டிடாது ஏற்ற குறையை எனக்கு காட்டி கண்ணியமான சகோதரர்கள் நான் ஆகலாவது அல்ல என்னை நிப்பாட்டுவோம் எனக்கு இந்த கேள்வி கணக்கு கேட்பான் கபர்லையும் சில கேள்விகள் கபலையும் சில கேள்விகள் மக்கள் மைதானத்திலும் சில கேள்விகள் உங்கள் வாழ்க்கையை எப்படி செலவழித்தாய் உங்க மாணிபத்தை எப்படி செலவழித்தாய் எப்படி நீங்க பணத்தை சம்பாதிச்சீங்க எப்படி அதை செலவழித்தீங்க கற்களின் பிரபாகம் எப்படி நீங்க அமல் செய்கிறீங்க இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல அந்த இடத்திற்கு நகர்ந்து போக முடியும் கட்டு அல்ல அக்கீங்கத் உண்மை நடக்க போற தேவல்ல சந்தேகமும் நாளைக்கு பதில் சொல்லிட்டா வெற்றி பெறுவோம் பதில் சொல்லிட்டா வெற்றி பெறுவோம் முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி கபர்ல கொள்கையை பற்றி அல் சலாத்திகி கொள்கையை பற்றி மக்ஷர்ல ஏத்த அமல்களை பற்றி உமையாமல் நிற்பாரதத்தின் ஹைரையரா உமையாமல் நிற்பாரதத்தின் ஷர்ரையரா கட்டுக்கனவு அற்பமான அளவு நல்ல செஞ்சாலும் தீய செஞ்சாலும் கற்றுக்கொள்வோம் எல்லாம் எங்களை கண்ணுக்கு முன்னால பத்தோட பிரிக்கப்படும் படித்து பார்க்கிறார்கள் பயந்து பயந்து படிக்கிறார் பயந்து பயந்து படிக்கிறார் அல்லா பாவிகள் என்று சொல் பத்தோட முன்னிலை எங்களை இந்த கூட்டத்தில் சேர்ப்பானோ தெரியும் நாங்களும் பயந்து பயந்து படிப்போமா அல்லது சந்தோஷமாக படிப்போமா அல்லா சொல்ல மக்கள் பயந்து பயந்து படிப்பார்கள் يقولون அவங்க சொல்லுவாங்க யா லைலத்தனா கை செய்ததே மாய்கால கிதாப் இது என்ன பட்டோட லா யுவாதிரு சரீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஃபாஹா உலகத்துல செஞ்ச சின்ன விடயம் பெரிய விடயம் எல்லா விடயமும் எழுதப்பட்டிருக்கு ஒன்றையும் விடுபட்டதாக காணல அவங்க அவங்க செஞ்சதெல்லாம் காட்டிக் கொடுக்கிறார்கள் கண்ணியமானவர்களே என்ன சொல்லுகிறது இந்த பட்டோரை வைத்து தான் முடிவுகள் நடக்க போகும் நல்லவர்களாக இருந்தால் நல்லா பொருட்கத்தை முடிவு பாவம் மிகைத்து விட்டால் நல்லா நரகத்தை முடிவு நீண்ட பகுதி நீண்ட பகுதி ஆகராவுடைய பகுதி ஒவ்வொன்றாக நாம பேசலாம் இன்னைக்கு கல்யாணம் முடிக்கிறது சந்தோஷம் தான் ஆனா மனைவி நாளைக்கு எனக்கு எதிராக மறக்க தொடர்வாங்க ரெண்டு பிள்ளைகள் நாலு பிள்ளைகள் ஐந்து ஆறு பிள்ளைகள் சந்தோஷம் உடன் ஒழுங்கா வளர்க்கல தம்பியா பண்ணல குழந்தைகளுக்கு தீன கொடுக்கல கொள்கையை அறிமுகப்படுத்தல குருவான் அடிப்படையை வெளிச்சத்தை காட்டி கொடுக்கல இந்த குழந்தைகள் நாளைக்கு எனக்கு எதிராக பேசுவார்கள் வழக்கு தொடர்வார்கள் எல்லாம் பெரிய பகுதிகள் இன்னைக்கு எங்களுக்கு துணியாக படிக்கிறதுக்கு நேரம் போதா துணியாக படிக்கிறதுக்கு நேரம் போதா பாப்பாவுக்கும் நேரம் போதா உமாவுக்கும் நேரம் போதா பிள்ளைகளுக்கும் நேரம் இல்லை துணியாக கட்டி எழுப்பதுக்கு டைம் போதாது அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் அந்த படிப்பு இந்த படிப்பு அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் மோக்காவை தாண்டி படிப்போம் போவோ கோவிட் வரலாற்றில் மௌத்தாகினாரே பெரும் கையோடு போகிறாரே தப்புத்துணியோடு இவர் கவனுக்கு போறாரே படத்தை பங்குப்புறதானே இவரை கொண்டு போகிறார்கள் ஓஹோ இவருடைய துணியான பாராட்டுகள் என்ன சொத்து செல்வங்களுடைய பாராட்டுகள் என்ன அனைத்துக்கும் பிரியாவிட சொல்லிவிட்டு போகிறார் கண்ணியமானவர்களே கண்ணியமானவர்கள் ஆக நாம் மறந்து விட வேண்டும் ஆகரான சிந்தனை ஆகரான சிந்தனை كيف نعبد الواقع المتحدث اللهم انا نسالك கூட்டத்தையும் சொர்க்கத்தையும் அவனுக்கு கேட்கிறேன் யாருமா உங்க கோபத்தையும் நரத்தை விட்டு வெளில பாதுகாக்கிறீயா அல்லா கட்டுவா அல்லாத கூட்டத்தை கேளுங்கோ நிர்மாண கேளுங்கோ சுவக்கத்தை கேளுங்கோ நரத்தை விட்டு பாதுகாப்பு நாங்க கேட்க வேண்டிய உலகத்தை பொருத்தமான வாழ்க்கை ஹசனான்னு சொன்னாலே ரப்புக்கு பொருத்தமான வாழ்க்கை அந்த பொருத்தமான வாழ்க்கையில தான் இன்பமான வாழ்க்கை இருக்கு ஒப்பின் ஆசிரியத்தை ஹசனா ஆகிறாத சுருக்கத்துடைய இன்பகரமான துவாக்கையில் மகளுக்கு பின்னால சுலோகத்துக்கு பின்னால அல்லாவும் வச்சிருந்தாங்க கடல்கள் அல்லாவும் வச்சிருந்தாங்க நல்ல என்ன பாதுகாப்பிலே ஆகலாம் அது அதாபுகள் கொடூரமானது ஏழு நடவடிக்கைகள் ஏழு நடவடிக்கைகள் கண்ணியமான சகோதரர்களே இன்றைக்கு எங்களோட பிளவின் காரணமாகத்தான் துவாக்கள் கபூலாகிறது சோதனைகள் இன்றைக்கு நாடலாவிய ரீதியில நோய்கள் நொம்பலங்கள் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் இன்றைக்கு அல்லா எல்லா சகோதர சகோதரிகளையும் கிண்ணி கிண்ணியா பிரதேசத்துல டெங்கு அந்த நோய் அதிகரிப்பு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு பேருக்கும் அதிகமாக டெல்லி நோயால் பாதிக்கப்பட்ட முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் பதிமூணு சோதனைகள் இதுவரைக்கும் குறுகிய காலத்துக்கள் உண்மையிலேயே அவர்களுக்கு பற்றி நாம் கவலைப்படுவது தண்ணீர் வடிப்பது என பொறுப்போம் பொறுப்போம் இருந்து எதிரி சொல்லணுமா அவர்களுடைய தேவைகளை இனம் கண்டு அவர்களுக்கு படிக்க உதவி அவசரமாக செய்ய வேண்டும் நோயாளிகள் அதிகரித்துக் கொண்டு போகிறார்கள் அதனால உங்களுக்கு செய்யும் பண உதவியை எதிர்பார்க்கிறார்கள் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட உதவியை செய்வதற்காக வேண்டி நீங்கள் ஜெம்மியாக தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கு சம்பந்தப்பட்ட ஏற்பாடுகள் மத்திய ரீதியாக நடைபெறும் உங்களால் முடியுமான உதவி அவசரமாக அதை விடவும் நாம் துவாக்கப்பட்ட உமத்துக்காக மன்னிப்பு கேட்கிறோம் இவர் உமத்து செஞ்ச பிள்ளை நாட்டு செஞ்ச பிள்ளை உண்மைக்கு சோதிக்கப்பட்டார் அல்லாஹ் உண்மையினார் மும்மினான ஆண்களையும் பெண்களையும் நீ மன்னித்து போகலாமா முஸ்லிமான ஆண்களையும் பெண்களையும் மன்னித்து போ அப்படி மன்னிப்பு கிடைக்கும் உண்டா லட்சியமா உண்டா வசத்தில் ரொம்பக்கும் உங்க ரப்பகிட்ட எதிர்பா செய்யுங்கோ இந்த உங்க ரப்போ அவர் பாவங்கள் மன்னிப்பான் எப்ப பாவங்கள் மன்னிக்கப்படுமோ அல்லா தொடர்ச்சியான கைதுகளை சொல்லலாம் உங்களுக்கு தேவையான மழையை பொழிய வைப்போம் ஆரோக்கியமான வாழ்க்கையை தருவோம் உடல் குழந்தைகள்ல பொருளாதாரத்தில் செழிப்ப செல்வத்தை தருவோம் என்றெல்லாம் வாக்களிக்கிறாரா எனவே எண்ணியமான சகோதரர்களை நலவார்கள் உண்மையாகவே அவர்களுக்காக வேண்டி நாம் உதயமான அளவு துவா செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டும் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் அவர்களுக்காக வேண்டி சிறப்பா செய்யணும் ஏதோ பாவ பாவ செயல்கள் அதிகரிக்கிறதுனாலதான் அல்லாத சோதனைகள் வந்து கொண்டிருக்கிறது எனவே கண்ணியமான சகோதரர்கள் அதே போல சுகாதார அமைப்பு ரொம்பவும் ஒரு பொருத்தம் ஒரு முக்கியமான பகுதி இது அரசாங்கம் சொல்லுகிறது எங்களுக்காக வேண்டி நாம கணக்கெடுக்காமல் இருக்கக்கூடாது உங்கள் மசிதிலையும் ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது மணிக்கு பெண்களுக்காக வேண்டி பெண்கள் டாக்டர்கள் மூலமாக சுகாதார வழிகாட்டி ஆரோக்கியமான வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்வது இது ஒரு புதிதான கலிமலையும் சுண்ணா இது குருவானது அல்லா சுகாதாரத்தை பேசுகிறார் ரத்தோடனாக தல்லாரிய தலம் எங்க குடும்பத்துடைய ஹெல்த் எங்க ஊருடைய ஹெல்த் எங்க ஊருடைய சுகாதாரம் எப்படி நாங்கள் அதை பாதுகாப்பது இதை நாங்க ஒவ்வொருவரும் இருப்புதலியாக இருக்க வேண்டும் எனவே எவ்வளவு பெண்களையும் மத்தியில் நடக்கிற அந்த புரோகிராமுக்கு அனுப்பினையும் மணி காலம் இதன் மூலமாக உண்மையிலேயே குர்வான் ஹபீஸின் பிரகாரம் எங்களோட வாழ்க்கையை நாங்க சுகாதார அமைப்புகள் ஒவ்வொரு நாளும் காலையில மாலையில் ஓய்வு வேண்டிய புமாக்கள் இருக்கின்றது ஓய்வு வேண்டிய நாளைக்கு ஹத்த கேட்கணும் ஆரோக்கியத்தை அல்லாட்ட கேட்கணும் ஆசையத்தை அல்லாட்ட கேட்கணும் இதே போல எல்லா சடுகள் மட்டும் கவிதைகள் மட்டும் அதை பாம்பு தேர்கள் நசுவக்காரிகள் இப்படிப்பட்ட ஆபத்தான இழப்புகள் அதாவது நுழம்புகள் இருந்து அதாவது நாம் பாதுகாப்பு தேடுறது எங்களை பொறுப்பு நல்லா வரையும் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் நாங்கள் பாடமாக்கணும் போதி வருவோம் எங்களுக்கு நேரம் இல்லை அவர்களை செய்யறதுக்கு நேரம் இல்ல ஜிம்மாவுக்கு நாலாம் பத்துல மூணாம் பத்துல நிறைய இடம் இருக்குது ஆனா எங்களோட சகோதரர்கள் கீழே பொருள்களுக்கு நல்ல விருப்பமே அடுத்த பலாத்த குறித்தோட நாம பாதி வைக்கிறோம் தொழுகை என்கிறது ஜிம்மா என்கிறது ஒரு சடங்கு அல்லாவுக்கு பொருத்தமான முறை இந்த அமர நிலையில் சொன்னாங்க இந்த அமர அழகுபடுத்தணும்னாங்க மத்திய கூட மேல் மாநில அழகான இடத்தில் அமைதியாக உட்கார்ந்து நான் சலாசனத்துக்கு பின்னால் ஓடுகிறது உட்கார்ந்து ஓடி மக்கள்கிட்ட கையிட்டு துவாக்கள் கேட்டுட்டு போனா அது எவ்வளவு கவுடி இருந்தாலும் இதனால கண்ணியமான சகோதரர்களே நாங்கள் ஆறு செய்யறதுக்கு நேரத்தை அதிகமாக்கிக் கொள்ளுங்கோ துணியாவுடைய தோழிகளை பொறித்துக் கொள்ளுங்கோ உண்மையான தீனங்களுக்கு செயல்படக்கூடிய வாக்கியத்தை அல்லா உங்களுக்கு தந்தாருமானாக யாரா நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக நம் அனைவர்களையும் கமோல் செய்து கொள்வாயாக நம் அனைவர்களையும் ஏற்றுக் கொள்வாயாக உனக்கு பொருத்தமானவர்களாக வாழணும் யாருந்தா அதே நிலைமையில மரணிக்கணும் யாருந்தா உனக்கு விருப்பமானவர்களாக வாழணும் யாருந்தா அதே நிலைமையில மரணிக்கணும் யாருந்தா உன்னுடைய பொருத்தத்தை கேட்கணும் کروں گی اللہ اتنے سور کے تک کروں گی اللہ وہ اس کو اس کے اندر پاس رکھ دیا اللہ وہ اس کو مطلب اس کے پاس رکھ دیا اللہ نرل سے اس کے پاس رکھ دیا اللہ نرل عمل کے آگے آیا اللہ پاور ஆசையத்தாயாங்களா பாவமான கருமங்கள வெறுப்பு உண்டாக்குறியாங்களா பாவமான கருமங்கள வெறுப்பு உண்டாக்குறியாங்களா பாவமான கருமங்களை விட்டு மிக பாதுகாப்பாயாங்களா எனது இறுதி மணி வளமாக்கி தந்திரியாங்களா கனிமான நாயிலா கைகளா முகமது ரசூல்லா சொல்லிக்கொண்டே மொத்தாகணும் யாருலா எனது இறுதி மொழி வளமாக்கி தந்திரியாங்களா யாருலா யாருலா இந்த கபல சொல்றதுக்கு பூஞ்சோழிகளை ஆக்கி தந்திரியாங்களா யாருலா யாருடைய அன்பான இறக்கமான கண்ணியமான தாய் தகப்பன பொருந்திக்கோயா நோயாளிகள் ஆரோக்கியமான சுகமான வாழ்க்கையை நசிப்பாக்கியும் யார் யாருடைய தாய் தகப்பன குடும்ப குடும்ப அங்கத்தவர்கள் மறைத்து மன்னரையில் வாழ்கிறார்களோ யாருக்கு அனைவருடைய கவலையை பொறுப்பத்து போய் கொள்கிறார் அவருடைய நாட்டில் ஆபத்தான நோய்கள் பழகி கொண்டிருக்கிறது பல்லாயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் நோயில கஷ்டப்படுகிறார்கள் اور وہ کی ماں شروع مان مان کی نصیب باقی رہی ہے اللہ اور وہ کی ماں شروع مان مان کی نصیب باقی رہی اور وہ کی ماں شروع مان مان کی نصیب باقی رہی نمانی کو نمانی کو